கம்ப்யூட்டர்ஜி take it easy with Balaji ninety two point seven big பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுக்கும் போது இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க baby look like Cinderella Cinderella அப்படின்ற என்னமோ ஏதோ பாட்டில் வர ரேப்பை நீங்கள் என்கிட்ட பண்ணினா உங்களுக்கு டின்னர் பாஸ் இருக்குது கூட யாரையா கூட்டின்னு போகலாம் அப்படின்னதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு வயசு பாட்டி ருக்மணி மாமி வந்து பாடினா இந்த பாட்டு நல்லா தான் பாடினாலும் கேளுங்களேன் ஹலோ பாலாஜி ருக்மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த கான்டெஸ்ட் உங்களுக்கு கிடையாது பாட்டி உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆறுதோ இது ரேப் பாட்டு பாடணும் நீங்க பாடுவேலா நீங்க பாடி காமிங்க நான் முடிஞ்சா பாடுறேன் அறுபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு யூ காட்ட தமிழிச்சு ஆ ஓகே யூ கொட்ட தமிழச்சி யூ ஐயோ நீங்க என்ன மொச்சக்கட்ட மாதிரி பாடுறீங்க யூ கொட்ட ஓகே பாடலாமா இப்ப பாட்டி யூ கொட்ட தமிழச்சி யூ என்ன மொய்யதோ யூ லுக்கிங் சோ ஃபைன் மொக்கோ ஜில்லுக்கு சோ சோ ஃபைன் அப்படி இல்லங்க என்னமோ ஏதோ யூ லுக்கிங் சோ ஃபைன் யே யோ வாவ் என்னமோ ஜில்லுக்கோ பண்ணிக்கோ வா வா வா என்னவா வா வா பக்கம் வா அப்படி பாட கூடாது பாட்டிங்க பாருங்க யூ கட்ட தமிழச்சி என்னமோ ஏதோ யூ லுக்கிங் சோ ஃபைன் யே யோ வாவ் ஏதோ தமிழச்சி என்னமோ ஜில்லுக்கோ வா வா வா baby looking like a Cinderella Cinderella ஏ கிழக்குலா சிண்ட்ரலா சிண்ட்ரலா ஏ கிலக்கலா இல்ல நானே உளருவேன் என்னோட ஜாஸ்தி உளறீங்க பாட்டி baby looking like a Cinderella Cinderella ஏ கே சிண்ட்ரலா சிண்ட்ரலா சிண்ட்ரல்லா விட்ட தென்றல்லா ஏக்க சிண்ட்ரல்லா பாட்டி உங்க கால்களை தொட்டு நான் வணங்குகிறேன் பாட்டி உங்களுக்கு ஆசீர்வாதம் எனக்கு எனக்கும் தேவை ஓகே நிச்சயம் இன்னைக்கு ஆசீர்வாதம் உண்டு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க சூப்பரா சாப்பாடு மன சாந்தி அடைஞ்சது பாட்டி நீங்க பண்ணது இது take it easy with me Balaji பாட்டி உங்களுக்கு அந்த டின்னர் பாஸ் இருக்கு நீங்க தாத்தாவை கொண்டு போலாம் அப்படி இல்லனா உங்க பேரனையும் கூட்டு போலாம் தொடர்ந்து டொன் குண்டபன் டன் டன்